പദപാഠം താൻ പൂർവയാ നിവിദ ഹൂമഹേ വയം ഭഗം മിത്രം അതിഥിം ദക്ഷം അശ്രിതം അര്യമണം വരുണം സോമം അശ്വിന സരസ്വതീ ന സുഭഗ മയ കരൽ താൻ പൂർവയാ നിവിദ ഹൂമഹേ വയം பகம் மித்ரம் அதிதிம் தக்ஷம் அஸ்ரிதம் அரியமணம் வருணம் சோமம் அஸ்வினா சரஸ்வதி ந சுபகா மய கரல் தான் பூர்வயா நிவிதா ஹூமஹே வயம் பகம் மித்ரம் அதிதிம் தக்ஷம் அஸ்ரிதம் அரியமணம் வருணம் सोमम् अश्विना सरस्वती नः सुभगा मयः करल्